இந்த புணர்ச்சி பத்துன்னு சொல்லும் போது என்ன புணர்ச்சி என்று கேட்டா அதைத்தான் புணர்ச்சி பத்துங்கிறது அருமையான தமிழ் அருமையான வட சொல் அத்விதம் என்பது வட சொல் தாய்மானார் கூட இந்த சொல்ல வச்சு பண்ண வட சொல் தான் வச்சு பண்ண ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி விஞ்ஞான தானிவினோடு அத்துவிதம் ஆகினால் என்னாலோ நான் இப்பவும் நான் ஒரு அத்வைதம் தான் என்ன ஆணவம் வேற இந்த உயிர் வேற இல்லன்னு இருக்குது இந்த மாதிரி இந்த ஆணவத்தோடு இந்த உயிரானது குறைஞ்சு குறைஞ்சு இருக்கிறத விட்டுட்டு அந்த பெருமானை என்னைக்கு குறைஞ்சு குறைஞ்சு இருக்குமோ தெரியலையே தெரியல தாய்மானா ரொம்ப அருமையாவே இதெல்லாம் சொல்லும் போது சுருக்கமா இருக்குது ஆனா அருமையா இருக்குது இல்லைங்களா ஆணவத்தோடு கட்டிட்டு மாரடிக்கிற நீ என்னைக்கடா ஆண்டவனை கட்டிட்டு இருப்ப அப்ப ஆணவத்தோடு கட்டுனா உலகியல் ஆண்டவனோட கட்டினா புணர்ச்சி பத்து புணர்ச்சி பத்து அவனோட சேர்ந்துருவோம் சிவ சிவ அதனால இப்படி எல்லாம் ரொம்ப புணர்ச்சின்னா இங்க என்னன்னா இந்த உயிர் இறைவனுடைய திருவடியை சேர்ந்திருப்பது அவ்வளவுதான் அதான் அத்துவிதம் சுடர் பொருள் குன்றை இது வந்து எங்க பாடினது திருப்பெருந்துறையினே தான் இருக்கு சிவம் அவ்வளவுதான் நமக்கு திருப்பெருந்துறையா அப்படி இதுன்னு சொல்லிட்டு போடும் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதனால பாருங்க சுடற்பொன் குன்றை தோளாமுத்தை பாலா வந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை சுடர் பொன் குன்றை அப்படின்னது என்ன சுடர் பொன் குன்றுனா நல்ல சுடர்னா ஒளி பொன் குன்றுனா பொன்மலை அப்படி ஒளி பொருந்திருக்கின்ற பொன்மலையாக காட்சியளிப்பான காட்சியளிப்பான அப்போ இந்த மலையாக அடிப்போம் நம்ம இதுல வந்து திருக்கையிலாய சிறப்புல திருக்கையிலாய சேக்கிலார் பெருமான் திருக்கையிலாயம் எப்படி இருக்குன்னு என்னமோ பாருங்க அது அது ஒரு மாண்புமிகு இதுதான் மாண்புமிகுனா அது மாண்புமிகுனா நம்ம திருமுறை ஆசிரியரில் மாண்புமிகு யார் யார் எட்டாம் திருமுறை ஆசிரியர் மாண்புமிகு பனிரெண்டாம் திருமுறை ஆசிரியர் மாண்புமிகு பதினோராம் திருமுறை ஆசிரியர் யாரு அப்புறம் மாண்பு மிகு அல்ல அரசரே சிவ சிவ அரசரே அரசர் அவர் மாண்பு மிகு ரெண்டு பேரும் தான் இருக்க திருப்பல்லாண்டு சேர்ந்தனர் வேற புருஷோத்தம நம்பி அதெல்லாம் இல்ல பதினோராம் திருமுறை ஆறு ஏழு பேர் நம்பி ஆண்டா நம்பிகள் மாண்பு மாண்டு மிகல்ல நல்ல விநாயகர் பக்தர் நம்பி ஆண்டா நம்பிகள் <laughs> அதனால மாண்டு மிக அவ்வளவுதானே அப்ப திருமுறை ஆசிரியர்களில் மாண்புமிகு ஆசிரியர் இரண்டு பேர் ஒருவர் எட்டாம் திருமுறை ஆசிரியர் இன்னொருவர் பனிரெண்டாம் திருமுறை ஆசிரியர் சரி ரெண்டு பேருக்கும் வேற்றுமை இருக்கு இது பாண்டி நாட்டு மாண்புமிகு எது நம்முடைய மணிவாசகர் அது சோழ நாட்டு மாண்புமிகு சேர நாட்டு மாண்புமிகு இல்லை <laughs> அப்படி அமையல அதனாலதான் சேரமான் பெருமாள் நாயனாரே அரசரே இருந்துட்டார் ரொம்ப ஆசிரியரா இருந்துட்டா இல்ல சேரமான் பெருமாள் நாயனார்ல ஆகவே பத்தியெல்லாம் மூவேந்தர்களிலே மூன்று நாடுகளிலே ஒருவர் இருந்த அரியவரானவர் இரண்டு பேர் மாண்புமிகுவாயிருந்த அரியரானவர் நூல் திருமுறை செஞ்சவங்க அப்ப அரசராயிருந்த அருளியவர் சேரமான் அமைச்சராயிருந்த அருளியவர் மணிவாசகரும் சேக்கிடாரும் இப்படி இல்ல சேனை தலைவராக அது சிறுத்தொண்டர் குளச்சிரையாராமா கழிப்பதையார் மாண்டுமிகா ஏதோ நீங்க அரசியல் சார்பில் அரசியல் சார்பில் இருந்திருக்கலாம் அமைச்சரா இருக்கா பார்க்கணும் நீ இந்த எண்ணத்தோடு பார்க்கணும் சிறுத்தன படைத்தலைவராக வந்திருக்க சிறுத்தொண்டர் என்னங்க ஏதோ நல்ல அரசியல் பதவியில இருந்திருப்பாருங்க நல்ல பதவியில இருந்தவர் தான் என்ன பண்றது பதினஞ்சாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு என்ன பண்றது சரி பார்ப்போம் சுடர் பொற்குன்றை அதனால ஒளி பொருந்திய குன்றாக இருப்போர் அதான் கைலை கைலாயமலையை சொன்னார் சேக்கலார் பெருமான் ஐயா கைலாயமலை எதனுடைய திரட்சியினர் திரட்சியினர் எதனுடைய சேர்க்கை அப்படின்னு கேட்டா அது என்ன கல்லனுடைய சேர்க்கை தான் ஆமா கல் அப்படி பல சேர்ந்து சேர்ந்து பெருசா மலையா தெரியுது நல்ல புண்ணியம் தீரண்டுள்ளது போல்வது அம்மலை நாமெல்லாம் செய்த புண்ணியம் பா அது ஒரு மலையா காட்சியளிக்குது எனவே பெருமானுடைய கைலாயமலை எதனால் திரட்டி திரட்சியானது நம்முடைய புண்ணியத்தினால கல்மலைன்னு கொஞ்சம் ஆரம்பிங்க புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வது அம்மலை இப்படி யாராவது மலையை ஆன்மாக்கள் செய்த புண்ணிய பயனாக விளைந்த மலைன்னு யாராவது மலையை சொல்லியிருக்காங்களா இவர் தவிர பார்க்கணும் இவங்க என்ன பெரிய இலக்கியத்தில் அத்தாரிட்டியா பார்க்கணும் திருக்கைலாயத்தை பாடினவங்க எல்லாம் யாருன்னு பார்த்து அவங்கள ஒரு பொடி எடுத்து இதுல பாட்டு இவர் தான் புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது அம்மலை அது மாதிரி இங்கே செம்பொன் குண்டை சுடர் பொன் குண்டை தோளா மாலா முத்தை தோளா முத்தை இந்த தோளான்னா தோல் அல்ல துளைக்கப்படாதுன்னு அர்த்தம் திருக்குறள் இருக்குது கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோக்கப்படாத குடி அங்க தோக்கப்படாதான ஜெயிக்கப்படாத அர்த்தம் இல்ல கேள்வியினால தொலைக்கப்படணுமா ஏற்கனவே அப்ப இங்க வந்து இப்ப செவியில தொலை இருக்குது இந்த தொலை எதனால அப்படி திரும்ப திரும்ப போய் நிரடணும்னா இந்த மாதிரி நல்ல கேள்வி ஞானம் திருவாசகம் கேட்டு சிவபுராணம் கேட்டு கம்பராமாயணம் கேட்டு கந்தபுராணம் கேட்டு இப்படிதான் கேட்டு அதனால தொலைக்க அப்படி இல்லாத தொலை தொலை அல்ல பரிமையில எழுதணும் பரிமையில எழுதணும் யாரோ பையன் கேட்டு பாட்டு இருக்கு ஐயா தப்பா கூடாது திருவள்ளுவர் தான் பாடினாரு அதுதான் ஏற்கனவே தொலையா இருக்கே சார்ன பழைய துளை துளை என்றதான் பரிமையில எடுத்து படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க சரியான ஏன் ஒரு பையன் கேட்டிருப்பாங்க ஏன் ஐயா அதை ஏற்கனவே தான் தொலையா இருக்குது காது அதுல போய் இன்னமும் தொலைக்க சொல்லுகிறது பழைய துளை துளை என்றதான் பாழாப்ப நம்ம பரிவு வேடிக்கை இதெல்லாம் தோளாமுத்தை இந்த தோல் தான் தோற்கப்படாதன்னு அர்த்தம் அப்ப இந்த முத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா யாராவது ஒரு இரும்பு வச்சு அந்த தொலை பண்ணதல்ல தொலை பண்ணாத இயற்கையாகவே அந்த தொலையுடைய முத்து தோளாமுத்தை பாலா தொழும்பு உகுந்து கரைப்பட்டேனே பாலா தொழும்பு வந்து அப்படின்னது என்ன வாழான்னா ஒன்னும் பயனில்லாத இருக்கேன் ஆனா என்ன செய்தேன் தொழும்பு உகுந்து தொழும்புன்னு அடிமை சரிங்களா அந்த அடிமையை நான் கொஞ்சம் மனம் மகிழ்ச்சி பட்டு உகந்து கடைப்பட்டேனை என்ன கடைப்பட்டேன் அன்பு செலுத்தின செலுத்தியும் கூட ஆனா முழுது என்னால பார்க்க முடியல எங்கே இவரே திருச்சதகம் பாடினார் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பல்லந்தால் உருபுணலில் மேலாக பதித்துருகும் அவர் நிற்க எத்தனையோ பேர் ஒண்ணு நினைந்து நினைந்து ரொம்ப அருமையான ஓமை பாருங்க பள்ளந்தால் கீழ் கீழ்மேலாக நீங்க மேலிருந்து அந்த அருவி வந்ததுன்னா அருவி அப்படி சொரியும் போது கீழே இருக்கிற நீர் மேல வரும் மேல இருக்கிறது கீழே வரும் அப்படி அந்த மாதிரி அன்போடு கூட இருந்து எத்தனையோ பேர் இருக்கவும் கூட பதைத்துருகும் அவர் நிற்க அவரெல்லாம் அப்புறம் நாளைக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு என்னை ஆண்டாய்க்கு என்ன ஆண்டி இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் உள்ளந்தான் என்ன தவிர உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் இந்த நெஞ்சு பாழா போன ஓடிச்சான்னு தான் இருக்குது இங்க இருந்து இது வரைக்கும் நெஞ்சா இருக்கணும் உள்ளந்தால் உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் பெருமான் எனக்கு செய்திருக்கிற அந்த பேருதவிக்கு அருளுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த ஓரிச்சான்னு நினைச்சு பிரயோஜனம் இல்ல கூட இங்க இருந்து இது வரைக்கும் நெஞ்சாவே இருக்கணும் அதுல உருகணும் அநேகமா இப்படி எங்கேயாவது பேச நட இருக்கா பண்ட பெருமறையில் நீங்க திருமுறை முற்றுகையில் பண்ணும்போது சில குறிப்புகள் எப்படி எடுத்து வச்சுங்க இந்த குறிப்பு அப்படியே மற்ற அங்கங்க வரும்போது வரும்போது எங்கேயாவது வந்ததுன்னா ஓ இவரும் சொன்னார் சேந்தனாரும் சொல்லியிருக்கிறார் திருவிசைப்பாவில் இல்லையானால் ஆயா நெஞ்சு உருகாதால்னு எல்லாரும் பாடினாங்க ஆனா அந்த நெஞ்சு இந்த ஒரு சாணா இல்லாமல் உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் நெஞ்சாயிருந்து உருகணும்னு மணிவாசகர் தான் பாடினான் அப்புறம் இன்னொரு அடுத்த வரி உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உறகாதால் பெருமானி உன்னை பார்க்கிற இந்த ரெண்டு கண்ணை கொண்டு பார்க்கக்கூடாது உடம்பெல்லாம் கண்ணாய் இது எப்படி கால்ல இருந்து தலை வரைக்கும் கண்களாவே இருக்கணும் அந்த கண்களை கொண்டு உன்னை பார்க்கணும் பெருமான் பாரப்பா என்று சொல்லணும் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தால் பாயாதால் நீ செய்திருக்கிற கருணைக்கு நெஞ்சி உச்சங்கால இருந்து உள்ள உச்சந்தலை வரைக்கும் இருக்கணும் உள்ளங்கால் கண்கள் எப்படி இருக்கணும் இந்த ரெண்டல்ல உடம்பு பூரா கண்ணா இருந்து ஒண்ணு உருவணும் அது எங்க இருக்குது இருக்க மாட்டேங்குது என்ன ஏன் என்னாரு இந்த பொணம் தான் சரியா இல்லையே நெஞ்சம் கல்லம் இதை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுனாலதான் இந்த வனம் வந்தது இந்த கண்ணாவது பாக்கணும் பாக்கணும் நினைச்சேன் கண்ணினையும் மரமாம் மரக்கண் ஏன் அப்படியே வந்ததுன்னாரு தீவினையினேற்கே அதை சொல்லி குற்றம் இல்லை கண்களையோ நெஞ்சையோ சொல்லி குற்றம் இல்லை நான் செஞ்ச தீவினை நீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்பதுன்னா நாம பெரும் பாவி சொல்ல வேண்டியது போய் இந்த ஞானி சொல்லிட்டு போயிட்ட <laughs> அப்போ நீங்க இன்னும் புதுசா ஒண்ணு பாட வேணாம் இந்த திருவாசகத்தை வச்சே பாவிகளும் கரையேறும் ஏன் அவர்தான் தன்னை வந்து இந்த மாதிரி பாவியா சொல்லிட்டாரு இதை விட ஒரு பாவி இருப்பானா இருக்க மாட்டான் ஆகவே அருமையா இருக்கிறீர்கள் எனவே இப்படியெல்லாம் பாலா முன்பு கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருணாலயன் என்னன்னா அவன் அந்த கருணையே வடிவெடுத்திருக்கிறான் வடிவெடுத்தேன் கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் இப்படி எல்லாம் சுவைக்கலாம் நாம் இவர்களை தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை பிரமன் பெருமாள் எல்லாம் சென்றும் கூட காண முடியாத பெருமானை அரியனுக்கு தந்த என்னை தந்த என்னை தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை அதனால பெருமான் தன்னையே தந்தானா தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்னையா தன்னையே தந்தான் என்று உந்தி பெற முன்னுவல்ல வல்ல அவ்வளவுதான் மூளை அவ்வளவுதான் சதுர்மு தன்னையே தந்தான் என்று உந்தி பெற வரல வரல முன்னும் முன்னும் வரல சரி போட்டோம் பாருங்க எனவே இப்படி தன்னை தந்த என்னார் புடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே புடைபட்டிருப்பதுன்னா இப்படி எல்லாம் இருக்கின்ற அந்த பெருமானி என்ன பண்ணணும் என் முன்ன நீக்கணும் நான் அப்படியே அவனை அப்படியே தழுவி அணைக்கணும் அதெல்லாம் என்னைக்கு அப்படி இருப்பனும் தெரியலையே இவ்வளவு அருமையாக கருணை செய்த பெருமானி எங்கேயோ அவன் இருக்க நான் இருக்கிறது கூடாது நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் அருணகிரிநாதர் நீ எங்கேயோ முருகா நீ இருக்கிற அடியின் அருணகிரி எங்கேயோ இருக்கக்கூடாதுப்பா நீ என் முன்னே நிக்கணும் நான் உன் முன்னே நிக்கணும் அப்படின்னு இருக்கணும் அது அவர் சொன்னார் இவர் உடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பெருமான் இருக்கணும் அப்படியே நான் அணைக்க அவரு என்னை அணைக்க அப்படி இருக்கணும் என்னைக்கு நடக்குமோ தெரியலையே என்றெல்லாம் அதான் புணர்ச்சி பத்து புணர்ச்சி என்னென்ன உடல் ஒன்றோடு ஒன்று இணைவது அது புணர்ச்சி இல்ல அந்த புணர்ச்சி பத்தாக பாடினார் கொல்லான செதுக்கப்படாது ஆமா பொல்லா பிள்ளையார் எஸ் அவ்வளவுதான் பொல்லா பிள்ளையார் ஒளியினாலேயோ மற்றதுனாலேயோ செதுக்க முடியாத செதுக்காத தாமியே தோன்றிய சுயம்பு மூர்த்தி அத பொல்லாமணியை புணந்தே இது மாதிரி நடுப்புற நீங்க கேட்கறது நல்லது முதல்ல நானே படிக்கலைனாலும் கூட விளங்கி கொள்ளலாம் அல்லவா படிச்சதையாவது பரிமாறி கொள்ளலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது இதுல இதுதான் அதெல்லாம் வகுப்பு தானே இது நம்ம பேச்சே இல்லவே அப்படி உங்களோட பழடி யாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே நல்ல நீங்க பழடியார் படுத்த இந்த படுத்த கூட பல்லாண்டு கூறுகிறோம் அவ்வளவுதானே தவிர இது ஒண்ணும் பெரிய பேச்சு கீச்செல்லாம் இல்ல நல்ல எனவே பொல்லாமணியை புணந்தே அதோட இருக்குமா செய்யலாம் மணி ஆச்சேன்னு பார்த்தோம் சரியா பத்துக்கு அவங்கள பார்ப்போம் இன்னும் ஒரு பாட்டு வேணா பார்ப்போம் ஆற்றகில்லேன் ஆற்றகல்லேன்னா என்னால தாங்க முடியலப்பா அப்படிங்கிற பாவம் ஆற்றகில்லேன் அடியேன் நீ யாரு அரசே எல்லா உயிர்களுக்கும் பேரரசராக இருக்கிற நீ அரசே அவனி தளத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து இந்த அவனிதளம்னு இந்த உலகம் இந்த உலகத்துல நான் ஏதோ ஒரு அழுந்தி கிடக்கிறேன்னு கேட்டேன் இந்த ஐம்பொறிகள் என்று சொல்லுகின்ற சேத்துல அழுந்தி கிடக்கிறேன் இன்னைக்கு கண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா சரிங்களா திருவாசகம் படிக்கலாமா ஒளியும் ஒளியும் பார்க்கலாமா கண்ணு ஒளியும் ஒளியும் பார்க்கலாம்னா தெரியப்படுது திருவாசகம் நாளைக்கு பாத்துக்கலாம் காது என்னமோ அங்க எல்லாம் போதாமூர்த்தி பாடுறாங்களே கேட்கலான்னா நீ ஒண்ணப்பா இங்க பாருப்பா பாட்டு டிமுக்கு டிங்கு டிங்கு டியாலோ அதான் நல்லது ஆன்மா கரையேறணும்னா டிங்கு டிங்கு டியாலோ தான் தப்பித்தவரை அங்க போய் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம்னு அதில் விழுந்து அது ஜென்ம ஆன்மா வந்து கொஞ்சம் புண்ணியமாச்சுன்னா அதான் அந்த பக்கமே திரும்ப படாது இந்த ஐம்புலனாய சேற்றில் அழுந்தி இந்த ஐந்து பொறிகளாக இருக்கிற இந்த உலகியல் சார்பிலேயே அழுந்தி அழுந்தா சிந்தை செய்து அது என்ன செய்யணும் அது மாதிரி அழுந்தாத சிந்தையை கொள்ளணும் திருவள்ளுவர் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைத்திருப்போர் வித்து ஏ சார் இந்த அஞ்சு யானை என்ன பண்ணும்னாரு இதுக்கு நீ வெளியில் இருக்கிற குச்சி குச்சி எல்லாம் எடுக்காதடா உரன் அருமையான தமிழ் சொல் வழங்காது பரிமையாளர் ஒரு எழுதினார் திண்மை என்று எழுதினார் அதுவும் வழங்காது வைராகியம் வழங்கும் வைராகியம் அப்ப உன்னை என்று நான் வேற இந்த கண்கள் என்னுடைய கண்ணானது உன்னையின்றி பாராது காதானது உன்னுடைய போடன்றி கேளாது மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் கைகால் கூப்பித்தோடியது செவிகால் கேண்மின்களோ கால்களால் பயணம் சுருக்கமா சொன்னா ஆக்கையால் பயணம் அதுதான் முடிவுரை முடிவுரை அப்ப ஐயா நீங்க தலை முதல் கால் வரைக்கும் ஆண்டவனையே இருக்குங்கிறீங்க ஆமாப்பா அதை சுருக்கமா ஒண்ணு சொல்லிடுங்க சார் ஆக்கையால் பயனும் அரண் கோயில் வாலம் வந்து பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலா ஆக்கையால் பயனின் அருமையா பாடிட்டாங்க இனிமே ஒண்ணு பாடணும் ஆமா ஆமா ஆக்கைன்னா உடம்புதான் எனவே இப்படிப்பட்ட அருமையான அமைப்புல இந்த சேற்றில் அழிந்தா சிந்தை செய்து என்ன செய்யணும் சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி பெருமானையே நினைந்து நினைந்து ஏத்தணும் ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஊற்று மணல் போல் நீங்க எங்க வந்து நீங்க தோண்ட தோண்ட தண்ணி வரும்னு கேட்டா அந்த மணல் சார்ந்த இடத்துலதான் தோண்ட தோண்ட தண்ணி வரும் கல்சாந்தரத்துல தோண்டிங்கன்னா ஒண்ணுமே வராது மேட்டோ டேம் மாதிரி தான் இப்ப தண்ணி வருதா வராது எப்படி வரும் செஞ்ச புண்ணியம் எல்லாம் போட்டுக்கும் அதனால ஒரு சொட்டு தண்ணி மாட்டோம் அப்படின்ட்டான் பாவம் ஐயா இங்க வந்திருக்கிறாங்க அதனால ஏன் மொழிவாரி மாகாணம்னு பிரிச்சதுனால இப்ப இனிமே இனவாரி மாகாணம் பிரிக்கிறேங்கிறான் ஒரு ஆளு ஏன் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது சந்தியில் நின்னும் தமிழ்நாடு இது மாதிரி யாராவது ஆந்திராவில் பேசுறாங்களா கர்நாடகாவில் பேசுறாங்களா மலையாளத்தில் பேசுறாங்களா வடக்கு இருக்கிறவன் பேசுறான் இந்தி படிச்சவன் பேசுறானே இந்த தமிழ் படிச்ச முண்டங்கள் தான் இப்படி எல்லாம் பேசுது இப்பதான் சொன்னார் காரைக்கால ஒரு அன்பர் ஒவ்வொரு ரெண்டாவது புதன் காரைக்கால இது திருநள்ளாத்துல பேசுறோம் முந்தா நாள் ஐயா பிரெஞ்சு கவர்மெண்ட் ஆண்ட பொழுது ஆட்சி நடத்தின போது இந்த காரைக்காலம் திருநள்ளால் நீ வளர்ந்த தமிழ் நம்ம தமிழன் வந்த பிறகு செத்தே போச்சுன்னா செத்தே போச்சு அடுத்த மாநிலத்தான் ஆண்ட போது இருந்த தமிழ் அவரெல்லாம் படிச்சவர் ஒரு ஆசிரியரா வரணும்னா அவ்வளவு லேசா இல்லாம செகண்ட் கிரேட் தடி இருக்குது செகண்ட் இருக்குத இம்மே இருக்குத எம்ஏவே அப்படி இருக்குது அப்புறம் என்ன இம்மேங்குது அதனால அப்பெல்லாம் பேர் வைத்தாங்கன்னா எழுநூறு பேர் தேர்வு வந்தாங்கன்னா அந்த தாழ் காரைக்கால திருநாட்டில் இருக்கு திருத்த மாட்டாங்களாம் நல்ல வல்லுநர் இருக்காங்க பாருங்க அந்த ஆசிரியர் திருத்தறது இல்ல பாடம் நடத்தின ஆசிரியர் திருத்தறது இல்ல பாடம் நடத்தாத ஆனா வல்லுநர்கிட்ட போகும் போனா எழுநூறு பேர் போனாங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணுவாங்க அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நன்னூல்னா நன்னூல் இலக்கணம் உங்களுக்கு கல்லூர்ல என் கல்லூர்ல தமிழ் கல்லூர்ல படிக்கிறவனே நன்னூல் நட்டு பண்ண மாட்டேங்கிறான் ஏன் பார்த்து எழுதலாம்னுதான் இது ஏன் இங்க ஏற்றி இங்க இறக்குவானு இத பார்த்து இப்படியே இறக்கி விட்டா போகுது இங்க வேற ஏத்தி அப்புறம் இங்க வேற ஞாபகப்படுத்திட்டு ஊற்று மணல் போல் அதனால எங்க அந்த மாதிரி வந்து அந்த ஊரும்னா நல்ல மணல் பாங்கா இருக்கிற இடத்துல இதுனா மேல மேல ஊரும் திருவள்ளுவர் தொட்டனை தூரும் மணற்கேன் மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு அடாடாடாடா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இந்த வருடம் அப்படி போனாரு பொட்டனைத்து ஒரு மணற்கேணி மணற்கேணினாரு ஏன் இது மாதிரி அந்த மணலோடு சேர்ந்து தண்ணியோட சேர்ந்து இருந்ததுன்னா அப்படி தொட தொட தொட தண்ணி வந்துகிட்டே இருக்கும்பா அப்படின்னாரு அதனாலதான் படிக்க படிக்க படிக்க அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கும்பா பாருங்க இது கிராமத்தாளுக்கும் விளங்குமே இந்த ஓமை ஏய்யா ஐயா ஐயா இங்க தண்ணி வருமானாரு தோண்டு சாமி அது நல்ல மனதிடம் அந்தற்கு கட்டணை தூரும் அறிவு படிக்க படிக்க படிக்கத்தான் அறிவு ஊறும் படிச்சு என்னைக்கு என்னைக்கு பாஸ் பண்ணியும் அன்னைக்கே எடுத்து கட்டி தேவைக்கு மேல மாடியில வச்சுட்டீங்கன்னா எப்படி அறிவு வளரும் எப்படி வரும் அதனால் இப்படி அந்த மணற்கேணி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு அந்த மணற்கேணில் எப்படி தோண்டி தோண்டி போகுமோ அது போல மனிதர்கள் அப்படியே பெருமானை நினைந்து நினைந்து நனைந்து நினைந்து வரணும் வளரணுமா அப்படி போற்றி நிற்பது என்று கொல்லோ அப்ப என்னுடைய வாயினால விடாமல் அப்படியே இறைவனே இறைவனே என்று சரிங்களா சொல்லிக்கொண்டு கொண்டு போட்டி கொண்டே இருக்கணும் அதான் இராப்பகலாய் பேசும் போது எப்போது அதான் இதுக்கு முடிவுரை முடிவுரை சரிங்களா சேர்க்கல இவருடைய வாக்கிலே சொன்னோம்னா இராப்பகலாய் உன்னையே பேசுங்க அதான் அந்த மண்ணுக்கேணி தோண்ட தோண்ட தண்ணீர் வருவது போல பெருமானை இந்த ஆன்மா நினைய நினைய நினைய நினைய அவன் அருளானது அப்படி பெருகிக்கிட்டே வருமா என்று சொல்லி அப்படி என்னைக்கு அதான் அப்படி சேர்ந்துட்டா அவன் அருட்கடல் இந்த ஆன்மா முழுகிட்டா புணர்ச்சி புணர்ச்சி பத்து என்று சொல்லி இந்த அளவில் நான் நின்று நீண்டமாலும் அயனும் பெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனி நீண்டமாலும் அயனும் பெறுவ நீண்ட நெருப்பை ஏப்பா நீண்டமாலும் நீண்டமால்னர் யாரு திருமால் எப்ப நீண்டாருனார் மூன்றடி மண் கேட்கிறார் யார்கிட்ட மாவலிகிட்ட கேட்கும்போது அந்த மூன்று மூன்றடி மண்ணு கொடுப்பானாரு இதுக்கு என்ன சாமி நீங்க ஒண்ணு மூன்றடி மண் தரேன்ட்டான் தந்தா என்ன பண்ணார் பெரிய நீண்ட திருவுருவம் இந்த நீண்ட திருவுருவம்ங்கிறது அருமையான தமிழ் ஆனா அருமையான வட சொல் திருவிக்கிரமாவதாரம் திருவிக்கிரம் <laughs> திருவிக்கிரம்னா ஒரே நீண்ட வடிவம் அப்படி நீண்ட வடிவெடுத்தாராம் எடுத்தா திருவடி எவ்வளவு இருக்குது அது பாட்டுக்கு இவ்வளவு இருக்குது அதனால உடனே என்ன பண்ணாருன்னா இந்த மண்ணுலகத்தை ஒரு கால் வச்ச உடனே இது பூரா ஒரு அடிதான் வந்தது இன்னொரு அடியை வச்ச விண்ணுலகம் எல்லாம் அந்த ஒரு அடியில் அமைஞ்சு போச்சு இன்னொரு பாதாள உலகம் எடுத்துக்க முடியாது அதனால மூன்றடி மண் கேட்டனேப்பா ஒரு அடி வந்து என்னது இந்த இந்த உலகம் இன்னொரு உலகம் என்னது மின் உலகம் அது ரெண்டு ஆகி போச்சு நீ நான் மூன்றடி மண்ணு கேட்டா ரெண்டு அடி மண் தானே தந்திருக்க இன்னொரு அடி என்ன தர்றது என்ன பெருமானி அடியனுடைய தலையில் வைத்து எடுத்துக்கணும் உடனே அந்த மூன்றாவது அந்த அடி அப்படி வச்ச உடனே அவன் வந்து கொஞ்சம் ஆணவத்தினால் அழிந்து இருந்தான் அதனால அப்படி வச்ச உடனே அவன் அப்படியே கீழே இறங்க முடியாது செய்துட்டாரான் இப்படி மூன்றடி மண் கேட்ட போது பெருமாள் என்ன செய்தார் நீண்டமாலும் தன்னுடைய வடிவத்தை மிக நீளமா மிக பெரிதா அமைச்சுக்கிட்டாராம் அப்படிப்பட்ட மாலும் அயனும் அவருடைய பிள்ளை பிரம்மா ரெண்டு பேரும் வெறுவ இவங்க ரெண்டு பேரும் அஞ்சும்படியாகத்தான் நீண்ட நெருப்பை நீண்ட நெருப்பை இந்த ரெண்டு அது இங்கதான் இங்கதான் நீண்ட நெருப்பு ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க அப்பாவும் பிள்ளையும் பெருமானுடைய அடியை காண்டேன்னு ஒரு ஆளு என்ன பண்ணார் பண்டி வடி வெடித்து உள்ள போனார் பெருமானுடைய முடிய காண்டேன்னு தம்பி என்ன பண்ணார் பறவையாயிருந்து மேல பறந்தார் ரெண்டும் காண முடியல ரெண்டும் காண முடியல அப்படி காண முடியாத நிலையில என்ன ஆச்சுன்னாரு அப்பதான் பெருமான் எப்படி செய்தாராம் ரெண்டு பேரும் காண முடியாத நிலை நீண்ட நெருப்பை அந்த ரெண்டு பேரும் அடிய முடியும் காண முடியாதவாறு பெருமான் அப்படியே நெருப்பு வடிவாக அப்படியே நின்றன இல்ல அதுதான் அண்ணாமலை என்று நாம் இன்றே சொல்லுகிறோம் அண்ணாமலை மீண்டும் இருவரும் தான் அடியை நீ காட்டினாதான் காண முடியும் பெருமானி என்று சொல்ல இது அப்பா சொல்ல பிள்ளையும் நீ காட்டினாதான் முடிய காண்பேன்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் குளிர்ச்சியா அந்த அடிமுடியும் காட்டினாலாம் இல்ல அப்ப என்ன தெரியுது இதுல கேட்டா பெருமானை வேண்டி அவனுடைய அடிமுடியை காண முடியுமே தவிர நான் காண்பேன் என்ற இருமாப்போடு போன இந்த பிரிவில் ஏழு ஏழு பிரிவையும் காண முடியாது என்பது தெரிவதற்காகத்தான் இந்த வரலாறு நடந்தது நடந்தது என்று சொல்றேன் ஆகவேதான் நீண்டமாலும் அயனும் பெறுவ நீண்ட நெருப்பை என்று சொன்னார் இதை நம்முடைய திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல ஒரு குரல்ல இந்த இந்த நிலையை பேசுறார் ஆயிரத்தி முன்னூத்தி குரல்ல அது எந்த குரல் சொல்லி அடுத்த மா அடுத்த வாரம் சொல்லலாமா இப்பயே சொல்லி விடுவோமா அது என்ன நீங்க நல்லா படிச்சவங்கன்னா உங்களுக்கு எல்லா நாடும் உங்க நாடு தான் எல்லா ஊரும் உங்க ஊரு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மால் நீண்டார் என்ற பகுதியை பேசணும் மடியின்மை சோம்பேறித்தனம் இல்லாமின்னு ஒரு அதிகாரம் பேசினர் அதுல பேசும்போது மடியிலா மன்னவன் எய்தும் சோம்பேறித்தனம்ங்கிறது இல்லாத ஒரு அரசன் இருந்தான்னா அவன் பெறுவான் எதை பெறுவான் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு அடியளந்தான் இந்த விண்ணையும் மண்ணையும் தன் காலால் அளந்தானே அத்தனையும் பெறுவான் சோம்பேறித்தனை இல்லாத அரசன் ஒரே ஒரு குரல் தான் மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு அவன் எப்படி அந்த தாவி அந்த ரெண்டையும் சொன்னதான் அந்த இந்த இந்த உலகத்தையும் பெறலாம் அந்த உலகத்தையும் பெறலாம்ப்பா சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கிறது இருந்தது ஒரு அடி கூட நீ வாங்க முடியாது நாட்டை பெற முடியாது சோம்பேறித்தனம் இல்லாம இருப்பான்னு பேசினார் எங்க திருவள்ளுவர் அது எப்படி சொல்லாம எப்படி இருக்கிறது நீண்ட மாறும் என்று வரும்போது திருவள்ளூர் அப்படியே அப்படி சொன்னார் இப்பதான் இதை சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவர் சைவரா வைணவரா அப்படிங்கும் போது இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த குரலை மட்டும் வச்சுக்கிட்டே சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க சோம்பேறித்தனம் இல்லைன்னா இந்த திருமால் அளந்த நிலத்தை முழுது நீயே பெறுவடான்னு என்ன அர்த்தம் அப்போ திருமால் பெற்ற நிலத்தையே நீ பெறலாம் போடான்னு என்ன அர்த்தம் அவர் எப்படி இறைவர் ஆகுவார திருமால்னு குறிச்சார் அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் இடைக்கால சர்க்கார் பதவி இருக்கிற வரைக்கும் இருக்கும் முன்னே முன்னே இருபது பிளஸ் பின்ன இருபது பிளஸ் போகும் மாண்டு மிகு நீங்க ஏன் அப்படி இருக்கணும் ஏகன் தனியா போக அப்படி ஆகவே திருமாலை குறிப்பதுல இப்படி ஒரு குரலை ரொம்ப அருமையா செய்தார் இன்னொரு குரல் திருமாலை பற்றி அது காமத்து பால் தாமரை கண்ணான் உலகு என்று வரும் தாம்பீழ்வார் மென்தோல் புயலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு ஒரு ஒரு ஆடவன் தான் விரும்பியவாறு அமைந்திருக்கிற உள்ளத்தால் ஒன்றுபட்டிருக்க ஒரு பெண்ணோட அதுபோல அந்த பெண் தான் விரும்பியவாறு கொண்ட ஒரு ஆடவனோடு அப்படி கூடி இன்புறுவதை விட அந்த திருமால் உலகம் ரொம்ப இன்பமா